வெறுவரேன் வேட்கை வந்தால் அந்த ஆசை வந்தால் கூட நான் பயப்பட மாட்டேன் வினை கடல் கோழினும் அஞ்சேன் வினை என்பது சாதாரணமாக கொஞ்சம் இருந்தாலே பிறவி வரும் வினை கடல் நிறைய வினை நம்ம செய்திருந்தோம்னா அது அப்போ பிறப்பு வந்துக்கிட்டே இருக்கும் அப்படி எனக்கு புரிய வினை கடலே வந்தாலும் கூட எனக்கு கவலை இல்லை இருவரால் மாறு காணா எம்பிரான் தம்பிரானாம் ரெண்டு பேரால மாறு காணா மாறு காணான்னு நினைத்தாங்க ஒருத்தர் அடி தேடி போனார் ஒருத்தர் முடி தேடி போனார் அதான் மாறு ஒருத்தர் அடி ஒருத்தர் முடி ரெண்டு பேரும் போய் ரெண்டு பேருமே காண முடியல காணா எம்பிரான் தம்பிரானாம் நமக்கெல்லாம் தலைவனாக இருக்கின்ற பெருமான் அந்த இருவருக்கும் பெருமான் தலைவன் தான் அப்படிப்பட்டவன் திருவுரு அன்றி நம்முடைய பெருமானுடைய திருவுருவத்தை அல்லாமல் மற்றுவோர் தேவர் எத்தேவர் என்ன அறுவத அறுவராதவரை கண்டால் அம்மா அஞ்சு அஞ்சுமாய் நம்முடைய பெருமா அண்ணாமலையா இருக்கிறத விட வேற எங்கேயாவது சபரிமலை அந்த மலையிலயுமா இருக்குது இங்க இருக்குது அட யாராவது கூப்பிட்டா கூட ஐயா எங்க அண்ணாமலையாருக்கு நீங்கியா எங்க உண்ணாமலை அம்மாவுக்கு நீங்கியா பாயா என்று சொல்றதுக்கு சரிங்களா அங்க போனா நல்லது பொண்ணு உடனே கல்யாணம் ஆகும் பையனுக்கு வேலையாகும் வேலையை எடுத்து பர்மனன்ட் ஆகும் எல்லாம் கிடைக்கும்னு சொன்னால் ஆணும் அதனால அப்படி எவரேன்னு சொன்னால் கூட எங்க அண்ணாமலையாரை விட எங்களுக்கு வேற ஒண்ணு வேணாம் எது வேணாலும் கொள்ளையன் புரந்தரன் மாலையும் வாழும் குடிகளினும் நல்லேன் எனது அடியார் அல்லால் நரகம் புயினும் எல்லேன் திருவருளாலே இறக்க பெறும் இறைவா உள்ளேன் பிரதெய்வம் உண்மையல்லாது எங்கள் உத்தமனும் இப்படி எல்லாம் இருக்கணுமா அதனால பிற ஒரு தெய்வம் உண்டு இருந்தால் நம்ம என்ன சொல்லணும் அட போய எங்க பெருமான திரு அண்ணாமலையாரை விட்டு மற்றோர் தேவர் தேவர் என்ன வேற ஒரு தெய்வம் கூட பெருசா இருக்குதா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது என்று அறுவராத அவரை கண்டால் அதுக்கு அருவறுப்பு செய்து அந்த இடத்துக்கு போகாமல் இருப்பவரை கண்டால் விட்டுட்டு அப்படி அறுவராது இருப்பவர்களை பார்த்து என்ன கண்டா நம்ம பயப்படுவோம்ப்பா அவங்கள கட்டண ஏன்னு கேட்டீங்கன்னா அவன் கண்டாலே நமக்கும் பாவம் வன்புலால் வேலும் அஞ்சேன் வன்புலால் வேலும் அஞ்சேன் அது என்னது வேலுக்கு போய் வன்புலால் வேலும் வேலை போய் புலால் என்று கேட்டா எந்த உடம்ப தாக்குனீங்களோ அந்த உடம்புல ரத்தம் வந்துடும் வேல் தாக்குனா வேல் பாஞ்சதுன்னா ரத்தம் வரும் அப்ப ரத்தம்ங்கிறது என்னது இது ஒரு உடம்பினுடைய இதுதானே அதான் சொல்ற அது புலால் தானே வன் புலால் வேலும் அஞ்சேன் வளைக்க யார் கரைக்க நஞ்சேன் பெண்பாளாருடைய கண்வலையிலும் நாங்கள் பயப்பட மாட்டோம் ஆனா யாருக்கு பயப்படுவேன் என்பலாம் உருக நோக்கி அம்பலத்து ஆடுகின்ற என் போலா மணியை என்பலாம் முருக நோக்கி அந்த பெருமான் நோக்கம் இருக்குதே திருக்கண் நோக்கு குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போர் மேனியில் பால் வெந்நீரும் இனித்த முடைய எடுத்த ஒரு பாதமும் அப்படி காட்டுறது அப்படி இருக்கும்போது அந்த பெருமானுடைய திருமேனி திருக்கண்கள் அந்த மூக்கு திருவாய் கண்டம் கைகள் அந்த திருமையை நெஞ்சு அவருடைய திருவடி இவற்றை எல்லாம் கண்டுவிட்டா இதை விட வேற என்ன இருக்கு எனவே என்பலாம் முருக நோக்கி அம்பலத்து ஆடுகின்ற என் பொலாமணி பொலாமணிங்கிறது பொல்லாமணின்னு அர்த்தம் பொல்லாமணின்னா எந்த விதத்தினாலும் செதுக்கப்படாத மணி இயற்கையாக இருக்கிற மணி அர்த்தம் சரிங்களா அந்த பொல்லாங்கிறது வந்து இல்லைன்னாமானது செய்யுளானதுனால தொக்கது அது மறைஞ்சு போச்சு என்பொலாமணி என்றார் ஆகவே இருந்த பெருமான் ஒருவன் இருக்க அவனை ஏற்றி வழிபடாமல் வேற எங்கேயா போறது என் போலாமணியை ஏற்றி இனிது அருள் பருக மாட்டா அன்பிலாதவரை கண்டால் அம்மனா மஞ்சுமாரி நம்முடைய நால்வர் பெருமக்களிலே திருஞான சம்பந்தர் தில்லையிலே இருக்கிற நடராஜ பெருமான் அங்கே நடனமாடி கொடுக்கறதுல அந்த இடத்துல தான் இருக்கக்கூட தகுதி இல்லைன்னு நினைச்சார் இல்லைங்களா வேற யாரும் அப்படி நினைக்கல ஞான சம்பந்தர் தான் சரிதான் சார் போய் வழிபட்டார் கர்த்தாங்கரி ஓம்பி வாரானு இதெல்லாம் பாருங்க பார்த்தார் எல்லாம் வழிபட்டு வந்தார் இந்த பெருமாண்ட இடத்துல எல்லாம் இங்க வச்சு இருக்கலாமா கூடாதுன்னு திருவேற்களம்லாம் போய் தங்கிட்டு தங்கி தினமும் திருவேற்களத்திலேருந்து வந்து வழிபாடு இருக்க இருக்கக்கூட தகுதி இல்லை அப்படி வந்து மற்ற நாவுக்கரசரோ சுந்தரரோ மணிவாசகரோ கருதல இது அவருடைய உள்ளம் இப்படி தெரியுது ஞானசம்பந்த உள்ளம் அப்படி வரும்போதுதான் ஒரு நாள் அப்படியே அங்கே இருந்து வராராம் திருவேற்களத்திலிருந்து அப்ப இருந்த திருவேற்கிழமை வேற இப்ப இருக்கிற திருவேற்கிழமை வேற இப்ப என்னன்னா யூனிவர்சிட்டியுடைய தமிழ் துறை எங்க இருக்குதோ அங்கதான் திருவேற்கிழமை இருக்குது தமிழ் துறை தான் முதல்ல தொடங்குச்சு அங்க ஒரு ஆண்டு போயிருந்தோம் என்ன செட்டியார் கூப்பிட்டாருன்னு ஒரே ஒரு ஆண்டு அண்ணாமலை செட்டில் அப்படின்னா நேராக திருவேற்களம் போயிடுவேன் போய் பெருமான மலை வந்துட்டு தான் அங்கே பக்கத்தில் தமிழ்துறை அப்படி வந்துட்டா என்ன நாங்கள் திருப்பணா நடத்தாத பாடத்தை ஒன்றும் யூனிவர்சிட்டி நடத்துல இந்த இருபத்தெட்டு வகுப்பு வாரத்தில் அங்கே சும்மா ஒரு பன்னெண்டு வகுப்பு பத்து வகுப்பு அவ்வளோ என்ன ஆனால் இவன் நல்ல பக்தியாடுறேன் திரு ஒன்று அன்று மற்ற வழக்கையார் கடைக்க நஞ்சேன் என்பலாம் முருக நோக்கி அம்பலத்து ஆடுகின்ற என் போலா மணியை ஈர்த்தி ரொம்ப அருமை அதனால ஏதோ ஞாபகத்துக்கு வந்ததுனால சொன்னேன் ஞான சம்பந்தர் தான் அந்த அந்த பிள்ளையில இருக்கக்கூட தனக்கு தகுதி இல்லைன்னு கருதி திருவேற்கிறத்திலேருந்து வந்து வந்து வணங்கினார் ரொம்ப ஆச்சரியம் அந்த நால்வர் பெருமத்தில் அந்த ஒரு பெருமானார் அப்படி கருது அப்படி வரும்போது தான் ஒரு ஒரு தரம் அந்த இப்போ இப்போ இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டி சொன்னீங்கன்னா ஸ்டேஷன் ஸ்டேஷன் தண்டவாளம் தண்டவாளத்துக்கிட்ட வந்திருக்கணும் அநேகமாக அந்த நேரத்தில் தான் அங்கே அந்த தீட்சதர்களெல்லாம் ஒரு பெரிய தேவகணங்களாக காட்சியளித்தார்கள் அதை கண்டு அப்படியே பாடினார் இதெல்லாம் ஞான சம்பந்தர் கிடைத்த அனுபவம் அப்படி கொடுக்கணும் தில்லையில் மூவர் என்று கொடுக்கணும் தில்லை வரும்போது ஞான சம்பந்தர் எப்படி அனுபவிக்கிறார் அதே கூத்த பெருமானி நாவுக்கரசர் எப்படி அனுபவிக்கிறார் அதே பெருமானை சுந்தர் எப்படி அனுபவிக்கிறார் மூவர் தேவாரமும் வந்துடும் இல்ல அப்படி எல்லாம் கொடுக்கணும் தலைப்பு நடத்துறீங்களே நீங்க விடாலாம் தலைப்பை நீங்க கொடுங்க அப்படி வருகின்ற பொழுதுதான் சுந்தரருக்கு அந்த அனுபவம் இருக்குது அதை ரொம்ப அருமையா சேர்க்கிறார் சொல்ற ஐந்து பேர் அறிவும் கண்களே கொள்ள அளப்பெறும் கரணங்கள் நான்கும் சிந்தையாக குணமொரு மூன்றும் இருந்து சாத்விகியாக இந்துவாள் சடையான் ஆடும் ஆனந்த எல்லையில் தனிப்பெரும் கூத்தில் வந்த பேரிந்த வெள்ளத்துள் திளைத்து மாறிலா மகிழ்ச்சி அப்ப கடல் வழிபாடு செய்கின்ற போது கோயிலுக்குள்ள போனா இந்த அஞ்சு உறுப்புல எது வேலை செய்யணும் கண் மட்டும்தான் வேலை செய்யணும் காது ஏதாவது ஐயா வட வட அப்படின்னு விட்டாலோ அல்லது ஐயா உங்களைதான் கூப்பிடுறேன்னு சொன்னால காதல விடப்படாது காதல விழுந்து போகாம இருக்கிறது வேற காதலியே விழாம இருக்கிறது இன்னும் எங்கேயோ இருக்கு கண்களையே கொள்ள இது புறக்கருவி அகக்கருவி அளப்பெறும் கரணங்கள் நான்கும் சிந்தையே மனம் புத்தி சித்தம் அகங்கார நாள்ல சிந்தை மட்டும் வேலை செய்யும் குணம் ஒரு மூன்றும் நமக்கு மூன்று குணம் இருக்குது அது என்னது ஆமா ரஜோகுணம் தாமதம் அதுல சாத்விகமே திருந்து சாத்விகமியாக ஓமோ அல்லது கோஜ மற்ற தாமோ மற்ற எதுவும் வரக்கூடாது இப்படி போகணுமா கோயிலுக்குள்ள இது இது மாதிரி சொன்னது சுந்தரர் தான் சொன்னார் இந்து வாழ் சடையான் ஆடும் ஆனந்த எல்லையில் தனி பெரும் கூத்தின் வந்த பேரிந்த வெள்ளத்துள் கிளைத்து மாறிலாமட்சியின் மலர்ந்தார் அருமையான பாட்டெல்லாம் இப்ப என்ன மணி எட்டு அநேகமா இப்ப ரெண்டாம் காலம் ரெண்டாம் காலம் அதிகம் அருமையா அந்த மணி ஓசை கேட்டு ஆனா ஒண்ணு காலம் தவறாம ரொம்ப ரொம்ப அருமையா கடைபிடிக்கிறேன் இன்னைக்கும் கடைபிடிக்கிறேன் சும்மா சொல்றதா சரியா நாலு நாற்பது மாலையில போனீங்கன்னா ஒரு தீபம் காட்டுறாங்க நாங்க அதான் காண்றது ஏன்னா தில்லையில மாதத்துல ஒரு நாள் பேசி இருக்குது <laughs> நாங்க ஆறரைக்கு தொடங்கணும் நீங்க ஆறு மணிக்கு சாயத்தை பார்த்துட்டு வந்தீங்கன்னா நீங்க நேரம் ஆயிடும் அதனால நாலு நாற்பது அப்படி தீபம் காட்டுவாங்க அப்போ போய் பெருமானி வரம் வந்து சிவபிராமெல்லாம் சொல்லிட்டு அஞ்சு அஞ்சரைக்கு முடிச்சுக்கிட்டு ஒரு காஃபி சாப்பிட்டுட்டு போனோம்னா ஆறரைக்கு தொடங்கி எட்டரைக்கு முடிச்சு வீட்டுக்கு வந்துடலாம் எங்களுக்கு அவ்வளோதான் புண்ணியம் கிடைச்சது தாயிரத்தி தீபாவளி பண்ணுவோம் அந்த நாலு நாற்பது நல்ல வேலையாக திறக்கிறதுக்கு பாருங்க நல்லது நீங்கள் வேணா பாருங்க ஒரு கால் நீங்கள் தாயிரத்தை பார்க்க முடியாத நேரம் வந்து ஆனால் தில்லைக்கு போனீங்கன்னு வச்சுங்க இந்த நாலு நாற்பதுக்கு போனீங்கன்னா ஒரு தீபாவளி மட்டும் காட்டுவாங்க அப்புறம் திறந்துருக்கும் அப்புறம் தான் அஞ்சரை மணிக்கு அடைச்சி ஆறு மணிக்கு தீபாவளி நடத்துவாங்க இந்த நாலு நாற்பது டு அஞ்சு நாற்பது வரைக்கும் திறந்துருக்கும் நடராஜா அப்படியே சிவபிராணம் சொல்லி வளம் வந்துட வேண்டியதான் இவ்வளோதான் கொடுத்து வச்சது திவாலனெல்லாம் பார்க்க கொடுத்து வைக்கிறேன்னு இப்படி ஒவ்வொருவரும் வணங்கிய முறைகள் எல்லாம் உங்களுடைய சேர்க்கிறார் பெருமான் யாருமே சொல்லி வைத்திருக்காருன்னு வச்சுங்களேன் எனவே என்பலாம் நோக்கி அம்பலத்து ஆடுகின்ற என் போல மணியை ஏத்தி அந்த பெருமானை வழிபாடு செய்து இனிது அருள் பருக மாட்டா அன்பிலாதவரை கண்டால் அப்படிப்பட்ட பெருமானுடைய திருவருளை பருக மாட்டாத அன்பில்லாதவரை நாம் பார்த்தோம்னா அம்ம நாம் மாறி அவர்களை கண்டால்தான் நான் ரொம்ப அச்சப்படுவேன் எனக்கு வேறு யாரும் அச்சத்துக்குரியவர்கள் கிளியனார் கிழவி அஞ்சேன் பெண்களுடைய சொல்லை நான் அதுக்காக பயப்படல அவர் கீரி முருவல் அஞ்சேன் அவருடைய புன்சிரிப்பு மற்ற அந்த நோக்குக்கெல்லாம் நான் செய்யலை இங்க புன்சிரிப்புன்னு சொல்லக்கூடாது புகுமுகம் புரிதல்னு சொல்லணும் சொல்லாப்பியம் படித்தவங்களா இருந்தா சொல்லாப்பியம் படித்தவங்களா இருந்தா அந்த சொல்லு தெரியும் இல்லைன்னு தெரியாது புகுமுகம் புரிதல் பேராசிரியர் ஒரு தான் உண்மையா அவங்க தான் பேராசிரியர் எங்க பேராசிரியர் தச்ச நல்ல கொள்ள எங்களை போய் பேராசிரியர் சொல்லக்கூடாது அவங்க எல்லாம் பேராசிரியர் சொன்ன வாங்கினாலும் எங்களை சொல்லாம அதனால புகுமுகம் புரிதல் இதுக்கு நீங்க உண்மையா சொல்றேன் தானா உரைச்சிக்கிட்டேன் நீ இந்த ஆளை மேல என்ன உரைச்சி போனாலும் தொட்டுக்க மாட்டான் இதுக்கு என்ன தெரியும் பிக்கி பிக்கின்னு பல சாதாரண சொல்லுக்கே தெரியாது இந்த புகுமுகம் புரிதலா எழுதியிருக்க போறாங்க என்ன படிச்சு பாருங்க அப்படி இருந்தா நான் சொன்ன மாதிரி இருந்ததுன்னா பேராசிரியர் உரைன்னு அர்த்தம் இவர் உரையாடல்னு மற்றதுன்னா பேத்தனார்னு அர்த்தம் இது தவிர வேற ஏதாவது இருந்தால் பேத்தல் சொல்லாட்டி உரையாடல் தலைமகன் நோக்கிய நோக்கதில் தான் சென்று புகழ் அப்போ அந்த தலைவன் அப்படியே பார்த்துக்க இடத்துல அந்த நேரத்தில் அவன் பார்க்கும்படியாக இந்த பெண்கள் அதான் புகுமுகம் புரிதல் ஆமா புகுங்குனா அந்த அவங்களுடைய நோக்கம் தன்பால் பூகிற இடத்துல இவர் போய் நுழையும் புகுமுகம் புரியும் அது மாதிரி புரிஞ்சா பொறிநுதல் உயர்த்தல் மெய்ப்பாடுகள் தான் உருவாப்பீர் அந்த காலத்துல எவ்வளவு அருமையா பாடுகிறது இவன் சும்மா கட்டி பிடிப்பேன் இவன் எல்லாம் எங்கேயோ போனவன் அதெல்லாம் நம்ம எங்கேயோ இருக்கிறோம் என்ன உங்க மாதிரி இந்த மாதிரி பையன் எல்லாம் என்ன பண்ணுற கல்லூரில் இருந்தாங்கன்னு சொன்னா இவங்க அறிவு அருமையா அப்ப இருந்து தீட்டப்பட்டதிலே வளர்ந்துருக்கும் சிதைவதற்குன்னே அடியப்பா அது இந்த ஒரு பெண் இன்னொரு பெண்ணோட கொடுக்குறாருன்னா அவருக்கு என்னென்ன மெய்ப்பாடு இருக்குன்னு இருக்கும் மெய்ப்பாட்டு என்ன இருக்கும் மெய்ப்பாடுன்னா பொறும பொருட்பாடு என்றெல்லாம் சொல்லி ரொம்ப அருமையாக அதுக்கெல்லாம் பேராசிரியர் ஒருத்தர் அவர் பேர் தெரியல அவர் உரையில் இருக்காரு அந்த உரைகள் தான் அப்பெல்லாம் இருந்தது பாடம் சென்னை பல்கலைக்கழகத்துல இப்ப எல்லா யூனிவர்சிட்டிலையும் தொல்காப்பியம் மூலம் மட்டும் இவன் தலையில என்ன தெரியும் போகும்பொழுது ஏ அதெல்லாம் பரீட்சைக்கு வராதுடா அதான் அதான் ஏன் அதை படிச்சவன் அவனுக்கு தனக்கு தெரிஞ்சல கேள்வி கேட்கறதுக்கு இது எப்படி கேட்கறதுன்னு அதனால தெரியும் அதெல்லாம் பரீட்சைக்கு வராது அதெல்லாம் அஞ்சு வருஷத்துக்கு வினாத்தாள் இருந்ததுன்னா அவ்வளவுதான் தீமையே போச்சு அம்பிலாதவரை கண்ண வளர் கிளியனார் கிழவி அஞ்சேன் அவர் கிரி முருவலஞ்சேன் வெளிய நீர் ஆடும் இந்த கிளை அவர் கிரி முருவலஞ்சேன் போது நீங்க வந்து தொல்லாபீத்துக்கு போலாம் திருவள்ளுவர் இந்த ஆறு காசுல கல்யாணம் அதுல ஒரு வானவேடி வருவாங்க யானோக்குங்கால் நிலநோக்கும் நோக்காக்கால் தான் நோக்கி மெல்ல சரி இவர் தான் நோக்கிலேயே அது எப்படி தான் மெல்ல நோக்கினார் விளங்கல சாமி அதுதான் நான் சொல்ல மாட்டேன் யா நோக்குகள் நில நோக்கும் நோக்காக்கால் இவன் தான் பார்க்கல பார்க்காத தான் நோய்க்கு நில நோய்க்கு மெல்ல சிரிக்கும்னா எப்படி உனக்கு தெரிஞ்சது இந்த பயிர் ஏதோ விஷயம் தெரியுது அதே அதே திருவள்ளுவர் சொல்லாமல் சொல்லி நம்ம யாரும் நினைவு அருமை எல்லாம் திருக்குறள்லாம் எவ்வளவு நீங்க பாருங்க இது வந்து இன்பையல் தான் இன்பையில எவ்வளவு நாகரிகமான முறையில சொல்றாரு நாகரிகமான முறை பச்சை சொல்லுவாங்க அதனால அந்த காலத்துல அகம்னு பேர் வச்சாங்க ஏய் அது ஒருவன் ஒருத்தி அந்த ஆண் பெண்ணுக்கு தான்ப்பா அந்த சோத்தை பத்தி தெரியணும் அதனால அதுக்கு அகம்னு பேர் வெளியே சொல்லப்போம் புறங்கிற சண்டை கண்ட மட்டும் நீங்க எது மாதிரி சொல்றது வெளியில சொல்லணும் அப்போ அந்த இன்ப உணர்வு அந்த ரெண்டு பேருடைய மனதுக்குள்ளதான் இருக்கணும்னு சொன்னாங்க அதான் சொல்றேன் எப்படி அவர் கீரி மூடுவல் அஞ்சேன் இலக்கிய உலகில் நகை என்று எழுதலாமே நகைன்னு சிரிப்பு இலக்கிய உலகில் நகை அப்படி எல்லாம் போகும் ஆமா அவ்வளோ பார்த்தீங்களா அப்படி இருக்கும் நீ என்ன இது சிலம்பில் அல்லது ஐம்பெருங்காப்பியங்களில் அப்படின்னு சொல்லுங்க வரையறப்படுகிறது அதுதான் வரையறப்படுகிறது சிலம்புல கொண்டு இல்லைங்களா நலங்கேர் முருகன் ஐம்பது காட்டி சிலம்புல சிவசிவ இது யாருகிட்ட இது வரைக்கும் ஊர் சுத்திட்டு வந்தவங்ககிட்ட சொன்னது ஊர் சுத்திட்டு வந்தவங்ககிட்ட அதனால அந்த ஐயோ நான் இதெல்லாம் தொலைச்சிட்டு இளம்பாடு நானும் பெரும் எனக்கு வெக்கமா இருக்குன்னு சொன்ன ஏனுங்க கவலைப்படுறீங்க நலங்கேல் முருகன் நகைமுகம் காட்டி சிலம்புலகும் சிலம்பு அப்படி வரம்மா அருமையானவன் புதலாம் சிவம் அதான் பார்த்தால் நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்று பாரதியார் அந்த இடத்துல பாரதியார் பாரதியார் ஆமா பாதம் நம்முடைய பெருமான் எப்படி இருப்பார் வெளிய நீராடும் மேனி நல்ல வலுவனையர் அருமையா திருநீர் அணிந்திருப்பாராம் பெருமான் அந்த பெண்மையான திருநீர் அணிந்திருக்கின்ற மேனி வேதி என்ன அந்தனன் என்ற பொருள் அல்ல வேதித்தல்னா வேறுபடுத்தல் அர்த்தம் எப்படிப்பட்டது நம்ம எல்லாம் சாதாரண அந்த கீழ் உலகத்தில் இருக்கக்கூடிய செய்து சரிங்களா அதன் பிறகு இந்த உலகத்தை வர செய்து நன்மை எல்லாம் கொடுத்து இதன் வாயிலாக நன்மை மிகுந்த போது தேவலோகத்தில் வைத்து அதனையும் தாண்டி சிவலோகத்தில் அப்படின்னு அதான் பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளை தன் பாதத்திறம்பாடி ஆடியோ பேதித்துன்னா வேறுபடுத்தி வேறுபடுத்தி பக்குவத்துக்கு பக்குவம் பக்குவம் எல்லாம் கொடுத்து கொடுத்து கொடுத்து கொடுத்து வளர்த்து ரொம்ப எனவே அது போல இங்கே வேதியன் பாதம் நன்னி அப்படிப்பட்ட பெருமானுடைய திருவடியை பொருந்தி துளியுளாம் கண்ணராயி ஆமா பெருமான் இப்படி பார்த்த உடனே அன்பிற்கு உண்டோ அழைக்கும் தான் இல்லை தானா கண்ண தண்ணி அது அப்படியே சொல்லணும்னா சேர்க்கிறார் அப்பர் சுவாமி சொன்ன மூன்று இடங்கள்ல வர்ணிக்கிறார் அப்ப அப்பர் சுவாமிகள் அப்படியே வடிவத்தை காட்டுறார் அதுல ஒரு இடம் கையும் தலை மீசை பொடியஞ்சலித்து கண்ணும் பொழிமடை ஒழியாதே பெய்யும் தகையன கையும் தலைமிசை அப்படியே நிற்குதான் கண்கள்ல ஒழியாதே பொடியும் தண்ணியும் ஒரு கண்ணில் தாறு தாறு தாரையா பார்த்துக்கிட்டு இருக்கான் மீயும் தரை மீசை விழும் முன்பெழுதரும் அந்த பெருமானை வணங்குவதற்காக அப்படி அப்படி கை வைத்து இப்படி வணங்குறாரா பொண்ணை எந்திரிக்கிறாரா வணங்குறாரா எந்திரிக்கிறாரா ஏன்னா எந்திரிச்சா வணங்கினா தேவலான்னு படுது வணங்கினா எந்திரிச்சா தேவலான்னு படுது தரை மிசை விடு முன்படு தரும் யாருக்கு அப்ப சுவாமி இருக்கு எங்க சுவாமினாரு வெளியாடும் ஐயன் திருநடம் எதிர் கும்பிடும் அவர் ஆர்வம் பெருகுதல் அளவின்றால் நான் ராஜபெருமானுடைய திருவடி நடனத்தை பார்த்து அவருக்கு ஆர்வம் இருக்குதே அந்த ஆர்வத்தை என்னால் சொல்ல முடியல இப்படியெல்லாம் நம்முடைய நாவுக்கரசரை பற்றி சொன்னார் பிள்ளையில் மூவர் என்று பேசும் பிள்ளையில் மூவர் பிள்ளையில் ஞான சம்பந்த சென்ற போது என்ற அனுபவம் அதே தில்லையில் அப்பர் சுவாமி சென்ற போது என்ற அனுபவம் அதே தில்லையில் சுந்தரர் சென்ற போது அனுபவம் அப்படிலாம் பேச செய்யுங்க அல்லது மூணு பேர் கொடுத்துருங்க தில்லையில் சம்பந்தர் நீ தில்லையில் அப்பர் நீ தில்லையில் சுந்தரர் நிமிஷத்தை குறைக்கணுங்கிறேன் அப்பதான் நீ இந்த கதையெல்லாம் வராது படிக்க திருநெல்வேலியில இருபத்தி நாலு மணித்துளிகள் தான் கொடுப்பாங்க எனவே இப்படிப்பட்ட துளியுளாம் கண்ணராயி தொழுது அழுது உள்ளம் நெக்கு இங்கு அழியிலாதவரை கண்டால் அம்மா நாம் அஞ்சு மாறி முன்மூண்டடியில் என்ன சொன்னான்னு கேட்டீங்கன்னா இது நம்முடைய பெருமாண்டவரை பிற ஒரு தெய்வம் இருந்து நம்புறவர்களை நான் கண்டால் அஞ்சினேன் அதே போல அடுத்த பாட்டையும் அதே கருத்தை தான் தருவது அந்த மாதிரி தன்னுடைய பெருமாண்டவர் இன்னொரு பெருமானி ஒரு தேவரா சாதாரண என்று கருதாதவர்களை கண்டு நான் ஜீவனார் மூன்றாவது பாட்டு என்ன நம்முடைய பெருமானே இருக்க அவனை வணங்கி ஏத்தாது போறாங்களே அவங்களை கண்டு நான் அஞ்சுகிறேன் என்றார் மூன்றாவது பாடல இந்த பாடலும் கூட பெருமானை பார்த்த பிறகு கூட கண்ட ஒரு சொட்டு தண்ணி வரலாம இருக்கலாம் இல்லையா அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தான் ஆர்வலர் குங்க நீர் பூசல் தருமி தருளி அப்படி அன்பில்லாதவர்களுக்கு என்றால் அஞ்சுமாறு என்றாலும் பிணியலாம் வரினும் அஞ்சேன் நோய் என்ன ஒண்ணு ரெண்டா இருந்தா நமக்கு எவ்வளவு ஆனா இப்ப என்ன ரொம்ப அந்த காலத்துல சும்மா ஒரு வயிற்று வலி தலைவலி அந்த பிணியெல்லாம் வர்ணம் அஞ்சேன்னு சொல்லும் போது அருணகிரிநாதர் ஞாபகத்துக்கு வந்தா நல்லது தலைவலி மறுத்தீடு காமாலை சோகை சூரம் விழிவழி வரச்சோலை காயா சுவாசமிகு தலமிகு விஷப்பாக மாயா விகார பிணி அணுகாதி பழனி திருப்பூர் முதல் வழியில நல்ல நோயெல்லாம் சொல்றாரு தலைவலி மறு முதல்ல தலைவலியை தான் சொன்னார் அப்பெல்லாம் அந்த மாதிரி நோய் தான் வரும் ஆமா அடுத்ததுதான் அந்த டாக்டர் எல்லாம் என்ன சொல்லுவாங்களோ அந்த காலத்துல மருத்துவர்னு கேட்டா அது மாதிரி சொன்னது வேற எங்கேயுமே சொல்லல திருப்பு உள்ளதா இருக்குது இப்படி தலைவலி மருத்தீடு காமாலை சோகேஸ்வரம் விடிவழி வரச்சூளை காயாசு வாசனுக்கு தலைமைக்கு விஷப்பாக மாயாவிகாரத்தினி அணுகாது இந்த மாதிரி நோயெல்லாம் வரக்கூடாது வந்தா என்ன செய்வாங்க அந்த காலத்துல தலைமிசை அதற்கான பேரோடு கூறி அப்படிங்களா அதற்கான பேரோடுன்னு இப்ப என்ன நம்ம எதுல எக்ஸ்பெக்ட் பார்த்துல போறோம் அந்த எக்ஸ்பர்ட்ல தான் தலைமீது அதற்கான பேர் எதற்கு ஒரு தலை தானே தலைவலியோ காய்ச்சலோ தும்புலோ என்ன வேற யார்ட்டையும் போவாங்க இவர்கிட்ட போங்கன்னா அப்போ இந்த தலைவலி காய்ச்சல்னா இவர் தான் பெரிய ஆள்னு அர்த்தம் அதான் தலைமீசை அதற்கான பேரோடு கூறி அது அதுல எக்ஸ்பர்ட்லாம் இருக்காங்க வல்லமையா இருக்காங்க பாருங்க அவர்கிட்ட கூறி இது பரிகரி தானே வலியா வலிக்குது மண்டையை போட்டு உடைக்குதுங்க என்னென்னு ஏன்னு கேட்டேன்னு அந்த காலத்தில் அந்த டாக்டர் எப்படி இருப்பாங்களாம் காது கேளாது போலும் அதில் காதை வாங்க மாட்டாங்களாம் இவன் நோயை காதில் வாங்க மாட்டாங்களாம் ஆனால் சரிப்பா உன் தலைவலியை நீக்கினா எனக்கு என்ன தருது அப்படின்னு கேட்பாங்க அருதநாதர் குறிக்கிறார் அந்த காலத்திலேயே தலமிசை அதற்கான பேரோடு கூறி இது பரிகரி இதை நீக்கணும் டாக்டர் நீ தான் பார்க்கணும் ஏன்னா காது கேளாது போலும் அவர் சரியும் வயதுக்கு ஏது தாரி சரி உங்களுக்கு தலைவலி காய்ச்சல் எனக்கு வயிற்று வலி ஆச்சல் வயிற்று வலி என்ன மூவாங்க இந்த வயிற்றுக்கு நீங்க என்ன தெரிவிங்கன்னு கேட்பாங்க இப்படி எல்லாம் அருகனாக இருப்பாரான்னு ஆமா நீங்க போன உடனே உங்க நோய் நீக்கிற சார் என்ன தருவீங்கன்னு சொல்ற ஆனா அப்ப கேட்டு இப்ப கேட்கறது என்னன்னு கேட்டீங்கன்னா ஆனா இப்ப கேட்கறது சரிதான் ஏன்னா அந்த இது சீட்டு வாங்குறதுக்கு இல்லை இருபத்தஞ்சு லட்சம் கட்டுறான் எம்பிபிஎஸ் சீட்டு கிடைக்கிறதுக்கு அப்புறம் அந்த ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அங்க போய் குதிக்கிறதுக்கு படிக்கிறதுக்கு இல்லை ஆமாம் மூணு வருஷம் அங்க ஆண்களோட பெண்களும் சரி நிகர் சமானமாக போட்டார் இருந்தாலும் அதனால போட்டு வாழ்ந்து கூத்தடிச்சுட்டு இங்க வந்து என்ன சாதாரண தலைவலி கூட மருந்து தெரியாது வயிற்று வலி கூட மருந்து தெரியாது அவங்ககிட்ட தான் நம்ம காலமெல்லாம் போயிட்டு இருக்குது ஆண்டவன் தான் காக்கணும் அதனாலதான் பார்த்தார் தீரா நோய் தீர்த்தருள வல்லான் தன்னை ஏண்டா இங்க போறீங்கப்பா அங்க வாழ்ப்பா எல்லாம் இப்படி அருணகிரநாதர் சொல்ற உங்களுக்கு தீரா நோய்னா இந்த குஷ்டம் எல்லாம் தீராது மேலோட்டமா பார்க்கும்போது இந்த குஷ்டம் எல்லாம் வந்தா போவாது அது தீரா நோய் ஆமா ஆனா வந்து சமயம் அந்த இதை நோக்கும் போது தீரானோய் திருவள்ளுவர் பிறவி பெருங்கடல் நீந்துவர் இறைவனடி சேர்ந்தார் சேராதா நீந்தா இந்த பத்தாவது குரலா சேடா மக்கு பெயருளா அப்ப இந்த பிறவிங்கிறது போகணும் அதை நீந்தறதுக்கு ஒரே ஒருவன் தான் இருக்கிறார் அவர் யார் இறைவன் என்றெல்லாம் சொத்துக்கிறாரு அவரை போய் கடவுள் கடவுளுக்குள்ள இல்லை என்ன என்ன பண்றது மக்களா இறைவனடி சேராதா நீந்தார் சேர்ந்தார் நீந்துவர் பத்தாவது குரலில் சிவம் பாருங்க இப்படியாக துணி பிணியலாம் வரினும் மஞ்சேன் பிறப்பினோடு இறப்பு மஞ்சேன் ஏன்னா இந்த பெருவி பெருங்கடல் அல்லவா இந்த பெருவி பெருங்கடல் கூட நான் பயப்பட மாட்டேன் பின்ன யாருக்கு பண்ணியானது துணி நிலா அணி நாந்தன் துணி நிலா துணி நிலா முழுநிலா அல்ல துணிக்கப்பட்ட நிலா அப்படின்னா திரைச்சந்திரன் ரொம்ப துணி நிலா துணிக்கப்பட்ட நிலா என்று சொல்லி துணி நிலா அணியினாந்தம் தொடும்பரோடு அழிந்தி நல்ல இறைவன் இறைவனுடைய அடியாரில் எப்படி இருந்தாங்கன்னா அவங்களோட எல்லாம் சேர்ந்து சேர்ந்து சேர்ந்து சேர்ந்து பழகணும் அவங்களோட அழுந்தி அம்மா தினி நிலம் பிளந்தும் காணா சேவடி பரவி நல்ல அன்பரோடு எல்லாம் கலந்திருக்கணும் அப்படி அன்பரோடு கலந்திருப்பதோடு கூட பெருமானுடைய திருவடியை பரணும் வெண்ணீர் அணிகளாதவரை கண்டால் இப்படி பெருமானையும் வணங்கணும் அடியவரையும் வணங்கணும் இடையராது திருநீரும் கையே இருந்தாங்க அப்படிப்பட்ட திருவண்ணீரை அணியணும் இந்த மூன்று செயலில் எந்த ஒரு செயல் இல்லாவிட்டாலும் அம்மனா மஞ்சுமாரி அவர்களை கண்டால் நான் ரொம்ப அஞ்சுகிறேன் வாழ் உலாம் எரியும் அஞ்சேம் உலாம் எரியும் அஞ்சேன் இங்க வாழ் உலாம்னு அர்த்தம் வாழ்னா ஒளின்னு அர்த்தம் பயம் வழியாகும் வாழ் ஒளியாகும் சொல்லுவாப்பியம் நமக்கு வாழ்னா இதுதான் ஞாபகத்து வரும் சொல்லாப்பியம் பாழா போனது வந்து என்னத்தான் வாழ்னா ஒளி ஆமா துணி நல்லா வருது வேறு சொல்ல இல்ல அதாவது துணித்தல் தான் அது என்னன்னு கேட்டேன் தானா வெட்டுப்படுவதில் இல்லை தானா வளர்ச்சியும் தேயும் தானே இருக்குது அப்படி தேய்வது துணித்தல் அதான் தேய்ந்தது துணித்தல் <clears throat> எனவே இப்படி அணுகிலாதவரை கண்டால் நாம் அஞ்சுமாறு பாலுலாம் எரியும் அஞ்சேன் ஒளி பொருந்திய பெரிய நெருப்பு தகவல்னு எரியுது அந்த எரிக்கு கூட பயப்பட மாட்டேன் ஏன் நெருப்பை சொல்லுனார்னாரு திருவள்ளுவர் நெருப்பினுள் துஞ்சலும் ஆகும் சிவ சிவ இவங்களா நெருப்புல பக்கத்துல போக முடியாது நாங்க நெருப்புல கூட கொஞ்ச நேரம் படுத்து தூங்கலாம் யாரு மனுஷன் மனுஷன் அப்படியானா வேற எதுல சாமி தூக்க முடியாது யாதொன்றும் நிரப்பினில் கண்பாடு அறிவு வறுமைன்னு ஒண்ணு வந்துட்டு சொன்னா அதை விட கொடுமை பாருங்க நெருப்பை விட கொடுமை எது இந்த பாழா போன வறுமை வறுமை அப்படின்னா நெருப்புல தூங்க முடியுமான்னு கேட்கக்கூடாது தூங்கணும் அதான் இங்க துஞ்சலும் ஆகும் முடியாதுதான் இருந்தாலும் அதுல கூட வேணா ஒரு ஆரம்ப காமன் நேரம் என்ன இதெல்லாம் இது மிதிக்கிறாங்களே இந்த அக்னி மிதிக்கிறாங்களே நெருப்பு அளவு மிதிக்கிறாங்களே தீமிதி எல்லாம் செய்யறாங்க காமிக்கிறான் அதனால கூட நெருப்பினில் துஞ்சலும் ஆகும் நெருப்புல கூட ஒரு அஞ்சு நிமிஷம் படுத்துக்கலாம் யாதொன்றும் இறப்பினில் கண்பாடு வறுமை வந்துட்டு கண்ணும் மூட முடியாதப்பா கண்ணையும் மூட முடியாது நூறு குரல் அது வேற அப்படியானா வறுமையை விட எது இன்னாததுன்னாரு இன்மையின் இன்னாதது யாதனின் இன்மையின் இன்மையே இன்னாத இஞ்சம் ஆமா இந்த வறுமை சொல்றனே வறுமை தொலைக்கணும் வறுமை தொலைக்கணும்னு சொல்றானே அதை திருவள்ளுவர் கொண்டு இன்மை என்ற ஒரு இன்மை என ஒரு பாவி மறுமையும் இன்மையும் இங்கு வரும் ரெண்டு பேர் தான் சொன்னார் திருவள்ளுவரில் பாவி கூறுகிறவன் இன்னும் ரெண்டே ரெண்டு இடம் தான் இன்மையை பாவியினர் இன்னொன்று அடுக்காரன ஒரு பாவி திருச்செற்று தீயுடி இந்த பிறருடைய வெள்ளையும் ஜல்லையும் கண்டு இந்த புறாம் பொறாம் பாருங்க அது ஒரு அது பாவியினர் இந்த வறுமையை பாவியினர் நல்குறவு என்னும் நகையுள் பல்குறை துன்பங்கள் சென்று படும் நல்குறவு என்னும் நகையுள் இவரு நம்ம மணிவாசர் சொல்றீங்க Um,